அப்படி ம் ம் சொல்லுங்களேன் ஆ ஆ ஆ அது தயவு செஞ்சு கௌசிகாரி நம்ம புஷ்பராஜ் அதை ஒர்க் முடிச்சது டீல் பண்ணிட்டு வரோம் உங்கள்கிட்ட ஆ அவர் அதுக்கப்புறம் பேசுவார் இந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஜென்ரல் ஒர்க் முடிச்சிடும் இருக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணிடுவோம் பிறகு புஷ்பராஜ் இண்டிவிஜுவல் இஷ்யூஸாக அவர் வந்து அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லாவே ஆகிடணும் என்ன கேட்டால் கிட்டத்தட்ட நேரில் இருக்கிற எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த சிரமத்தை பொறுத்துக்கிங்க ஏன்னா கொஞ்சம் சிரமத்தை பொறுத்துக்கிட்டால் நம்ம பல சிரமத்தை குறைக்கிறது மூலமாக ஏன்னா வந்துட்டு போகிற சிரமத்தில் பார்க்கும்போது இது எவ்வளோ சின்ன சிரமங்களாக தான் இருக்கும் கொஞ்சம் துவக்கத்தில் நம்ம சிரமத்தை தாங்கிக்க வேண்டியிருக்கோம் அப்படி ஆ சொல்லுங்களா இன்னைக்கு என்ன கிழமைங்க புதன் சனிக்கிழமை கிளாஸ் வச்சுக்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை கூட வேண்டியதில்லை ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஓகேன்னா எனக்கு ஓகே தான் ஏன்னா ஞாயிற்று போ போறீங்களா நீங்கள் என்னைக்கு ரிட்டர்ன் வரீங்களாம்மா திங்கக்கிழமை வருவீங்க வேணா இந்த ஒரு வாரம் வேணா சனி ஞாயிறு லீவ் விட்டுப்போம் கண்டினியூ பண்ணிப்போம் இந்த புதன் வியாழன் வெள்ளி நடத்திடுவோம் அப்புறம் தொடர்ந்து நம்ம பாட்டு நடத்துவோம் தேவைன்னா அது அந்த நேரத்தில் முடிவு அடுத்த சண்டேஸ் தே லீவ் தேவையா இல்லை தொடரலாமாங்கிறத அப்புறம் பேசிப்போம் அப்படி இன்னைக்கு நம்ம பகவத்கீதை வகுப்பு ஆரம்பிக்கிறோம் இந்த பகவத்கீதை அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா பகவத்தக கீதா அப்படின்ட்டு பகவானுடைய கவிதைகள் அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்கான விளக்கம் இந்த இடத்துல பகவான் அப்படின்னா யாருன்னா சாட்சாத் இறைவன் யார் இறைவனுங்கிறது நம்ம ஒன்றாவது நிலை மூன்றாவது நாள்லேருந்து ஆரம்பித்தோமோ அந்த இறைவனுடைய கவிதைகள் அப்படின்னா பழைய காலத்தில் எல்லா பேச்சுக்களுமே பொதுவாக கவிதை நடையில் இருந்தது மக்கள் இப்போ இருக்கிற மாதிரி நம்ம லாங்குவேஜ்லாம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அன்றைக்கு பேச்சு ரொம்ப சுவைப்பட நயமாக இலக்கண நயத்துடன் இலக்கிய நயத்துடன் தான் இருக்கும் ஸோ அன்னைக்கு பொதுவாகவே மக்கள் பேசு தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் இருந்தது இன்னைக்கு இருக்கிற தமிழ்லாம் திரு திருவள்ளுவர் பேசுனா நமக்கு பலரும் ஒரு அரை தரப்பி விட்டுருவாரு அன்னைக்கு இருந்த காலத்தில் இப்படிலாம் பேச முடியாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னும் ரொம்ப நயமான மொழியில தான் பேசியிருந்தாங்க பெரும்பாலும் கவிதையாக தான் பேசியிருக்கிறாங்க இப்படி உரைநடைங்கிறத ரொம்ப அரிதாக தான் இருந்திருக்கு அந்த அளவுக்கு மொழி புலமை எல்லாருக்குமே இருந்திருக்குது ஒன்று ரெண்டாவது இதை எழுதுறது வியாசர் அவர் எழுத முயற்சி செஞ்சது சமஸ்கிருதத்தில் கவிதையிலே எழுதுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார் ஸோ இது எந்த விதத்தில் நமக்கு கவிதையாக கிடைச்சதுங்கிறது தெரியல ஆனால் கையில் இருக்கிறது கவிதையாக இருக்குது ஸோ இதை பேசுறது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுகிறார் கிருஷ்ணர் பேசுகிறாருன்னா கூட ஒட்டுமொத்த மகாபாரதத்தில் எங்கெல்லாம் கிருஷ்ணர் பேசுகிறாரோ அங்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண உவாச்ச அப்படின்னு வியாசர் ஆரம்பிப்பார் இப்பொழுது கிருஷ்ணர் பேசுகிறார் அப்படின்னு எப்பெல்லாம் அர்ஜுனர் பேசுகிறாரோ அர்ஜுன உவாச்ச அப்படின்னு ஆரம்பிப்பார் எப்பெல்லாம் பீஷ்மர் பேசுகிறாரோ அப்பெல்லாம் பீஷ்ம உவாச்ச அப்படின்னு ஆரம்பிப்பார் ஸோ ஒட்டுமொத்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பேசும்பொழுதெல்லாம் அப்படி உவாச்ச அப்படின்னா பேசுகிறார் பேசினார் அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்கு பொருள் ஒட்டுமொத்த பகவத்கீதையில் சாரி ஒட்டுமொத்த மகாபாரதத்தில் யார் பேசினாலும் அப்பெல்லாம் அவர் பேச பேரை சொல்லி ஊவாச்சுன்னு சொல்லிட்டு வர வியாசாச்சாரியா இந்த பகவத்கீதைங்கிற போர்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண உவாச்சன்னு இல்ல அவர் வந்து எப்பயுமே பகவான் உவாச்சன் தான் சொல்றார் அப்படின்னா இந்த கவிதையினுடைய தரத்தை பார்த்துட்டு அவரே சொல்றார் யார் அவர் என்ன யாரு ஸ்ரீ வியாசாச்சாரியார் அவருடைய கருத்து என்னன்னா இது முழுக்க முழுக்க ஈஸ்வரா அல்லது இறைவனுடைய பேச்சாவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவர் வந்து பகவான் உவாச்ச அப்படிதான் நமக்கு படிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அப்படி இது பகவானுடைய பேச்சுக்கள் அல்லது உரையாடல் அல்லது கவிதைகள் அப்படின்னு இருக்கிறதுனால பகவத் கீதா பகவத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் பகவானுடைய அதாவது இறைவனுடைய அப்படின்ட்டு பொருள் கீத் தா அப்படின்னா கவிதைகள் அது தமிழ்லையும் அதே போல் தான் அது தமிழில் வார்த்தைக்கு வரும்போது கீதாங்கிறது கீதை அப்படின்னு ஆகிடுது அதை சில பேர் தப்பு தப்பாக கீதை கீதைம்பாங்க அது கீதை இல்லை கீதா அப்படி சொல்லணும் அடுத்து இன்னும் ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு தான் நம்ம சொல்கிறது நம்ம சும்மா பகவத்கீதைன்னு சொல்றது இல்லை முழு பேராக சொல்லும்போது ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு சொல்கிறோம் அது என்னன்னா ஸ்ரீ என்றால் ஐஸ்வர்யம் அதாவது வளங்கள் அதாவது மகாலட்சுமி அப்படின்ட்டு ஸோ மகாலட்சுமின்னு ஒரு பொருள் இருக்கு அல்லது பராசக்திங்கிற பொருள் பராசக்திங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா நம்ம ஏற்கனவே ஒன்றாவது நிலையில என்ன பார்த்துருக்குறோமோ பராசக்திங்கிறதுக்கு அதே பொருள் தான் இந்த கடவுளினுடைய ஒட்டுமொத்த வல்லமை திறமை டோட்டல் பவர் ஆல் கெப்பாசிட்டி அதுக்கு பேர் வந்து ஸ்ரீ அப்படின்னு சொல்றது இந்த ஸ்ரீயை அல்லது பராசக்தியை அல்லது மகாலட்சுமியை அல்லது இறைவனுடைய வளங்களை அல்லது இறைவனுடைய பெருமைகளை சிறப்புகளை உடைய மத்து அப்படின்னா உடைய அப்படின்ட்டு அர்த்தத்தில் ஒரு விகுதி சேர்க்கப்படுகிறது ஸ்ரீ மத் அப்படின்ட்டு ஸோ ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீயை உடைய பகவத்கீதை அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளை திறமைகளை உடைய இந்த பகவத்கீதை அப்படின்ட்டு இந்த நூல் பெயர் இந்த நூலினுடைய பெயருக்கான வார்த்தைக்கான விளக்கம் இப்படி இருக்கு ஸோ இது பகவத்கீதை அப்படின்னா இந்த பகவானுடைய பெருமைகளை பேசுவதனால் கடவுள் ஞானம் கைகூடுவதற்கு இது ஒரு சாதனம் என்று சொல்ல முடியும் நம்ம ஸோ அவரை பற்றிய உண்மைகளை சொல்கிறது அப்போ அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா கடவுளை பற்றிய உண்மைகள் எல்லாவற்றையும் நம்மால் அறிய முடியும் அப்படின்னா கடவுள் ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னா கடவுள் ஞானத்தை அடைந்தால் நமக்கு கிடைக்கப் போகின்ற மோட்சத்தையும் அடைய முடியும் அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா அது சாதனங்கள்ங்கிற கணக்கில் வந்துடுது அப்படி பார்த்தா பகவத்கீதைங்கிறது ஒரு சாதனம் அப்படின்னு நமக்கு வந்துடுது எதுக்கு சாதனம் என்றால் சொல்லப்பட்ட சாத்தியம் சாத்தியம் என்றால் இந்த வார்த்தை ஞாபகம் நினைக்கிறேன் சாத்தியம் என்றால் லட்சியம் வாழ்க்கையில் அடையப்பட வேண்டியது சாத்தியம் இந்த சாத்தியம் ஆக இருக்கும் இந்த மோட்சம் இந்த மோட்சத்தை அடைவதற்கு இந்த பகவத்கீதை உதவுவதால் இது சாதனம் உதவக்கூடிய சாதனமாக இருக்கிறது சாத்திய சாதன சம்பந்தம்லாம் நம்ம ஏற்கனவே ரெண்டாவது மூன்றாவது நான்காவது நிலைகள்ல ரொம்ப விளக்கமாக பார்த்துருக்கோம் அப்படி பகவத்கீதை என்பது ஒரு சிறந்த சாதனம் சொல்லப்பட்ட லட்சியத்தை அடைவதற்கு அதனால் நமக்கு ஏற்கனவே சாதனங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன இப்போ நீங்கள் இந்த அந்த சாதனங்களை கையாளும் முறையெல்லாம் கட்டுறதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த சாதனங்களை இன்னும் கூட நமக்கு நுட்பமான ஒரு ஞானம் இருந்தால் ஒரு சௌகரியமாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு சில யோஜனைகள் உங்களுக்கு வந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அந்த சாதனங்களை கையாளுறதுல ஒருத்தன் திறமைசாலியாகும் போது சுலபமாக சாத்தியத்தை அடைய முடிகிறது அப்போ இந்த சாத்தியம்னா என்னங்கிறதும் உங்களுக்கு தெரியும் சாத்தியம்னா மோட்சம் அப்படின்னா ஒட்டுமொத்தத்தில் நிம்மதியான வாழ்க்கை இப்பொழுது வாழும்பொழுது நிம்மதியான வாழ்க்கை பிறகு வந்து என்ன மறுபிறவி அற்ற நிலை இறைவனுடைய இறைவனுடன் ஐக்கியமாகும் நிலை இது சாத்தியம் ஸோ இந்த பிரிவில் கையில் இருக்கிற பிரிவில் நிம்மதியாக இருக்க முடிய வேண்டும் எந்த விதத்திலும் மனம் பாதிக்கப்படாமல் வாழ வேண்டும் அது சாத்தியம் அதற்கு சொல்லப்பட்ட சாதனங்களை நாம் கற்றிருக்கிறோம் இந்த பகவத்கீதை என்பதும் ஒரு சாதனம் இதை இன்னும் இன்னும் கற்க கற்க மற்ற எல்லா சாதனங்களையும் கையாள்வதில் நாம் நிபுணராக ஆகிவிடுவோம் அப்போ மீதி சாதனங்களை நம்மால் முடிவு பண்ண முடியும் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி அப்புறம் எதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது எதை எந்த பிளேஸில் வைக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் க கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் அந்த சாதனங்களை கையாளும் பொழுது வரக்கூடிய சிரமங்களை எப்படி தாண்டி நம்ம அந்த சாதனங்களை உறுதியாக பிடிக்க முடியுங்கிறதுக்கான தீர்வுகளையும் இந்த பகவத்கீதையே கொடுக்குது அதனால நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த பகவத்கீதை உடனிருந்து உதவும் ஒரு உயிர் நண்பனாக நமக்கு இருக்க முடியும் அல்லது உடனிருந்து போதிக்கும் ஒரு குருவாக இருக்க முடியும் குருநாதர் கண் முன்னாடி இருக்காரோ இல்லையோ பகவத்கீதை பிடிச்சாச்சுன்னா அவர் எப்பவுமே இருப்பார் அதை எப்படி உங்களுக்கு கூடவே இருக்கிற மாதிரி பண்ணணுமோ அதுக்காக அந்த பாராயணங்கிற டெக்னிக்கை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சிலபஸில் அதுவும் ஒரு பார்ட்டாக இருக்குது அதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் அந்த ஒரு மாதத்தில் உங்களை அதை பண்ண வைக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் உங்களுடைய மெயில் ஐடி எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணி விட்டுறேன் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டே படிச்சிக்க முடியும் அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்டு காப்பியாக வேணாலும் நீங்கள் கையில் வச்சுக்க முடியும் எனக்கு உங்கள் மெயில் ஐடி தான் நான் நாளைக்கு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன் ஸோ இது ஒரு சுருக்கமான அறிமுகமாக இருக்கட்டும் நான் இன்றைக்கி முதல் நாள் உங்களை ரொம்ப நேரம் வச்சு சிரமப்படுத்த விரும்பலை நீங்களும் ஆர்வமாக தான் இருக்கீங்க உங்கள் மொத்த பார்த்தா தெரியுது ஆனாலும் இன்றைக்கி நம்ம வந்து ஒன்று கூடியிருக்கிறோம் ஒன்றா சேர்கிறதுக்கு இன்றைக்கி அசம்பிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்புறம் என்னென்னா இந்த கனெக்ஷன்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இதில் வரக்கூடிய சிரமங்கள் எதாவது இருந்ததுன்னா உங்கள் எல்லாத்தையும் புஷ்பராஜ் சாரோட நம்பர் இருக்குது அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த செட்டிங்ஸில் யார் யாருக்கு என்னென்னமோ சரி பண்ணிப்போம் ஸோ நாளைக்கு இன்னும் மற்ற மற்ற விஷயங்களை தொடருவோம் நம்ம அப்படி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உதவி பண்ணும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் இந்த பன்னெண்டாவது அத்தியாயம் முடியும் பொழுது மிகப்பெரிய தெளிவும் மிகப்பெரிய மாற்றமும் கிடைக்கும் அது நம்ம புஷ்பராஜ் இப்போ இவங்களுக்கு இந்த பேட்சில் வந்து ஒரு சாப்டர் நடந்தால் அந்த ஒரு சாப்டர் முடிஞ்ச அனுபவமே சொல்லுது அவரே சொல்கிறாரு நீங்கள் நாளைக்கு வேணால் அவர்கிட்ட கூட கேட்டால் தெரியும் ஒரு சாப்டர் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இப்போ பன்னிரெண்டாவது அத்தியாயங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் அதனால் கூடுமான வரைக்கும் தினசரி வகுப்பில் அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க கூடுமான வரைக்கும் உங்களை வந்து வேறு எந்த சிரமமும் இல்லாமல் வச்சுக்கிங்க அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க வீட்டில் மற்ற தொல்லைகள் வந்ததுன்னா எந்த அளவுக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் எந்த அளவுக்கு அதுலேருந்து ஒரு சுதந்திரத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிறத பார்த்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சிரமம் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா அந்த சாப்டர்லேயும் ஒரு ஒரு ஸ்லோகமும் வந்து ஒன்று ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கு சார்ந்து சார்ந்து போயிட்டே இருக்கும் நம்ம கிளாஸ் சிலபஸ் மாதிரி அப்போ நீங்கள் தொடர்ந்து கேஷ் பண்ணுறதுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும் எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சதுனாக்க வந்து நிச்சயமாக ஒரு அதுக்குன்னு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படி அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த டேயும் மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு நிமிஷமும் முழுக்க உங்களுடைய அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி எப்படி வச்சுக்க முடியுமோ முயற்சி பண்ணுவேன் அப்படி இப்போ என்னென்னா நீங்கள் வகுப்பில் இல்லை கண் முன்னாடி இருந்தால் நம்மளை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் அப்புறம் டைவர்ஷனுக்கு வாய்ப்பும் இல்லை சரி இப்போ வந்து சுதந்திரம் உங்கள் கையில் இருக்குது இருந்தாலும் நீங்கள்லாம் பக்குவப்பட்டவங்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வகுப்பெல்லாம் முடிச்சிருக்கிறதுனால இந்த காரணத்தினால தான் இப்போ என்கிட்ட ஒரு சில பேர் கோரிக்கை வச்சாங்க புதியவர்களை கூட இதில் ஆட் பண்ணலாமான்னு உங்களுக்கு நம்ம நிலைமை தெரியும் ஏன்னா புதியவர்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறதுனா நம்ம நிறைய நமக்கு சங்கடங்கள்னா கொஞ்சம் நிறைய யோசிக்கிறவங்க என்னென்னா அந்த பக்குவம் பக்குவம் வந்து வந்து இதை கேட்டால் தான் புரியும் பக்குவம் வராமல் இதை கேட்டால் வந்து சில நேரம் நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துடும் அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா புதியவர்கள் இல்லாமல் நான் உங்களை மட்டும் வச்சு நடத்தும்போது இன்னொன்னு கூட கொஞ்சம் ஹை டாபிக் எல்லாம் கூட நான் ஃப்ராங்காக பேச முடியும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வகுப்பினுடைய அனுபவம் பக்குவம்லாம் இருக்கிறதுங்கிற நம்பிக்கையில் நான் இன்னும் கொஞ்சம் உயர கூட பழக முடியும் உங்களால் கேட்ச் பண்ண முடியும் இதே ஆடியோ ரெக்கார்டிங் இப்போ ஆடியோ ரெக்கார்டிங்கிற இந்த டாக்கை வந்து வகுப்பு முடிக்காத யாராவது ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து கேட்டாங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கிற ஒரு தொல்லையாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க முடியுமோ இருந்தீங்க ஏன்னா உங்களுடைய பக்குவத்தை தான் நான் நம்புகிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீர்வை நான் கண்டுபிடிக்கிறேன் நான் வந்து ஒரு கோரிக்கைன்னு வச்சா ஈஸியாக தூக்கி எறிய மாட்டேன் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு நிலைமை இருந்தால் சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத ஒரு பொது தீர்வு நான் கண்டுபிடிக்கிறேன் ஆனால் இந்த தீர்வு அவங்களுக்கு கொடுத்தா இந்த மருந்து வந்து அது இந்த அளவுக்கு தயாரிப்பு இல்லாமல் கேட்டால் அது பல நேரங்களில் அவங்களுக்கும் சிரமத்தை கொடுக்கலாம் உங்களுக்கும் சிரமத்தை கொடுக்கலாம் நீங்களாக பார்த்து யோஜனை பண்ணுவீங்களோ மற்றபடி இந்த வகுப்பு நிச்சயமாக நற்பலன் கொடுக்கும் உங்களுடைய புண்ணியம் இந்த சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கு கொண்டு வந்திருக்கிற சம்பந்தத்தை நல்ல விதமாக பயன்படுத்திப்போம் இது காற்று ஆ சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் ஆ சொல்லுங்களேன் அப்படி என்னன்னா கேட்குறது அவ்வளோவா சிறப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த நம்ம ஹேண்டில் பண்ண போகிற விதம் இந்த சாப்டர் வந்து நம்ம ம் இல்லை தவிர்க்கிறது நல்லது தவிர்க்கிறது தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு புரியாத மாதிரி தான் இப்போ இந்த சாப்டர் நம்ம நடத்த போகிறோம் ஏன்னா நம்ம செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் முடிச்சவங்களுக்கு புரியிற மாதிரி தான் அதை நடத்த போகிறோம் அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாது போர் அடிக்கும் அதனால சில நேரம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விளக்கங்களுக்கு இப்போ நம்ம திரும்ப சொல்ல மாட்டோங்கிறதுனால அந்த இடத்துல நெகட்டிவ் கருத்துக்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு நெகட்டிவ் கருத்து வந்துச்சுன்னா ஒன்ஸ் நெகட்டிவ் கருத்து வந்துருச்சுன்னா நம்ம நம்மள்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க அவங்களுக்கு சரி பண்ண தெரியாது நமக்கு அந்த பதில் சொல்றதுக்கு நேரமும் இல்லை அப்போ இது இல்லாமல் போயிடுச்சுன்னா என்னன்னா நிரந்தரமாகவே நெகட்டிவ் ரிசல்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்பயுமே யாராலையும் சரி பண்ண முடியாது போயிடும் அது அந்த வாய்ப்பு நம்மளால அந்த பாப்பக்கரை நடக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம தவிர்த்துக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படி நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற அடிப்படையில் இந்த வாய்ப்பை உங்களுடைய புண்ணியம் கொண்டு வந்திருக்கு முயற்சி பண்ணுங்க எவ்வளோ தூரம் பயன்படுத்த முடியும்னு நானும் முயற்சி பண்ணுறேன் எனக்கு இறைவனுடைய உத்தரவு வந்திருக்குது உங்களுக்கு இந்த கருத்துக்களை சேர்க்கணும்னு நான் என்னுடைய சக்திக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன டியூன் பண்ணிக்க முடியும் என்ன வச்சுக்க முடியுமோ நான் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எனக்கு குருநாதர்கள் சொல்லி கொடுத்த சாஸ்திரத்தெல்லாம் உங்கள்கிட்ட முறையாக நேர்மையாக இடத்திற்கு ஏற்ற பொருளை மறக்காமல் கொடுப்பதற்கும் என்னுடைய முழு முயற்சியை போடுவதற்கும் நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன் அதுக்கு நானும் முழு திறமையையும் அதுக்கு தேவையான நல்ல சூழ்நிலையையும் கொடுக்கணும்னு நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம நாளைக்கு சந்திப்போம் இப்போதைக்கு பிரார்த்தனை சொல்லி முடிப்போம் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுவீங்களாமா ஓம் பெட் பெற்ற கல்வி வாழ்விதனில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூறு இறைவனின் ஏழும் ஒருவன் என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் இடிநிலை வேண்டாம் என்றும் இடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் தத் ஓம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் டைமிங் ஒரே நிமிஷம் புஷ்பராஜி eight thirty to eight thirty to ten hello sir timing நம்ம எயிட் தேர்ட்டி டு ஒரு டென்னுங்கிறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமா எல்லாத்துக்குமே எல்லாரும் உங்களுடைய யோசனைகளை சொல்லலாம் நைன் மேல இல்லை மற்றவங்களும் பார்க்கணும் எல்லா எல்லாரும் சொன்னீங்கன்னா எனக்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன்றரை மணி நேரம் எயிட் தேர்ட்டி சார் நல்லா சார் அவங்க எயிட் தேர்ட்டி ஓகேங்களா சார் ஸ்டெல்லாம் சார் ஓகே ஓகேங்க ஆ பொலிசாமி சார் அவங்களுங்க ஓகே சார் முருகேஷ் சார் உங்களுக்கு ஹலோ முருகேஷ் சார் அவர்தான் கொஞ்சம் கடைசி ஆ ஓகே அவர் இதை லைன் கட் ஆகிக்க மாட்டேன் கடைசி டிஸ்கஸ் சரி நம்ம இதே நம்ம ஒரு எயிட் தேர்ட்டியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரன் பண்ணி பார்ப்போம் அப்புறம் யாருக்கு என்ன சிரமங்கள் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அது மாற்றம் தேவைப்பட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருடைய ஒத்துழைப்போடு அதை மாற்றிக்கலாம் சார் ஆ ட்ரை பண்ணலாம் சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது அதான் அது அது செக் பண்ணி பார்க்கணும் ஆ முத்துசாமி சார் நீங்கள் கிளம்ப வேண்டியிருந்தால் கிளம்பிட்டு இருந்தோம் ஆ அவர் கான்டாக்ட் அவர் பார்த்துட்டார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் நான் செக் பண்ணி பார்க்குறேன் சார் ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்க நான் கூப்பிட்றேன் சார் ஓகே ரைட் சார் அவருக்கு இதில் வருது சார் இப்போ எல்லாருமே வச்சுட்டு சொல்லலாமே நீங்கள் பேரில் சொல்லிட்டு பை சொல்லிட்டு வச்சுருவாங்க வச்சுட்டாங்க ஓகே ஓகே சார் உங்களுக்கு கரெக்டாக வருது இங்கே வீடியோ வருது எனக்கு ஆக்சுவலாக மொபைல் இருந்து ஆ எனக்கு உங்களுடைய பிக்சர் எங்கள் நீட்டாக கேட்டு தெரியுது பட் குரூப்பில் ஆட் பண்ண மட்டும் வரல அது மொபைலில் ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது இருக்கான்னு தெரியல எனக்கு அது கொஞ்சம் பார்த்தா எனக்கு தெரியும் ஆ வாங்க சார் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறது போதும் சார் நீங்கள் இவ்வளோ கூட அவசியம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் கைட் பண்ணுறோம் ஆ வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் ஓகே சார் இங்கே பெட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்க சார் சிங்கானூர் பக்கத்தில் ஆமாம் Trichy road sir okay okay ஆ right sir okay sir thank you sir good night sir camera ఇందులో ஆ ஆ சொல்லுங்க அப்படியா இருங்க இப்போ கேட்கும் பாருங்க ஒரு சொல்லுங்க நான் மற்றவங்களையும் குட் நைட் சொல்ல எல்லாத்துக்குமே எல்லா லைன் இருக்கிறேன் உங்களுக்கு சொல்லுங்கள் சார் ஒரு சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆ அது ஒன்றும் இல்லை அது ஏதோ இது பண்ணும்போது சேர்த்து கிளிக் பண்ணி விட்டேன் அது எல்லாத்தையும் கட் ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா இப்போ கேட்கணும் ஆ ஓகே ஓகே கால் ஆட் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு வந்துங்களா இல்லை என் வழி அவருக்கு வந்துடும் சொல்லுங்க சார் ஓ ஓ ஆ ஓகே ஆ சார் நீங்கள் லேப்டாப் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் லேப்டாப்புங்களா அதில் நீங்கள் இந்த டீம் வியூவர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா டீம் வியூவர் சொல்லி இருக்குங்களா அது கூட பண்ணலாம் நான் அப்படி இல்லாட்டினா இருங்க ஒரே You are seeing video of this because Vedas have been good for follow up. Okay. உங்களுக்கு எப்படி காரணம் இல்லை செக் பண்ணலாம் இருக்கு ஒன் செகண்ட் இப்போது உங்களுடைய லேப்டாப்பில் தான் செக் பண்ணணும் இந்த லேப்டாப் இங்கேருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு காலை ஃப்ரீயாக இருப்பீங்களா சார் நீங்கள் நான் கூப்பி ஒரு டென் தேர்ட்டி அந்த டைமில் இல்லைன்னா ஜெகன் நீங்கள் அந்த இது செக் பண்ண முடியுமா அவருடைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண டீம் இல்லை பட் அவருக்கு டீம் இருக்கா இல்லையா சரி பரவாயில்ல சிலப்பன் சார் நீங்கள் கூகுள் இருக்கு இல்லையா சிலப்பன் சார் ஹலோ ஓ அப்படியா ஓகே ஓ அது சரிமா ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களுடைய சிஸ்டத்தை சரி பண்ணணும் சரி பண்ணால் அந்த இஷ்யூஸ் வராது சரியாக வந்துடும் அவங்களுக்கு ம் இப்போ யார் லைன் இல்லை யார் லைன் இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அது இல்லை நான் இப்போ பார்க்கல நான் கடைசியில் பார்த்தேன் நான் அது நானே செட்டப் மாற்றி விட்றேன் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஆ ஆ ஓகே ஆ ம் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை நான் அப்போயே நினச்சேன் எனக்கு டக்குன்னு ஃபைன் பண்ண முடியல நான் செக் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆமாம் ஆமாம் சேர் இல்லையே அந்த மாதிரி ஓகே ஓகே ஓகே ஆ ஓ எஸ் ஓ எஸ் இன்னைக்கு தெளிவாக இருந்துச்சுங்களா 여기 원래 없고, 이거야. இப்படி இருந்தப்போ உங்க பிடிச்சது எனக்கு அவங்க பிடிச்ச நடக்குது சரி இதெல்லாம் செக் பண்ணிடலாம் நம்ம மார்னிங் செக் பண்ணுவோம் சரிங்களா